இப்பொழுது பூவலியில எங்க இருக்கும் தொடங்கணுமா இப்பொழுது பனிரெண்டு தலைப்புகள் நமக்கு நிறைய பெற்றிருக்கின்றன பதிமூன்றாவது தலைப்புக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ரெண்டு ஆண்டுகளாக சிந்திச்சு <laughs> ஏனென்றால் மாதத்துல ஒரு நாள் தான் அதுல ஒரு மூணு மணி நேரம் தான் அதுல அவ்வளவுதான் முடியுது அதனால இப்பொழுது திருப்பூவல்லி என்று ஒரு அருமையான தலைப்பு நம்முடைய மணிவாசக பெருமானி திருவாசகத்தில் இருக்கு பூவல்லி என்று சொன்னால் வல்லின்னா கொடி பூ என்றால் தெரியும் அந்த பூவை கொடியிலிருந்து பறிக்கின்ற பொழுதே பெருமானை பற்றி பாடுகிறார் அதான் பூவல்லி கொய்யாமோ என்று தானும் தன்னுடைய தோழிகள் எல்லாம் சேர்ந்து வருகின்ற பொழுது என்று நாம் எல்லாம் இந்த மாதிரி இந்த பூவை இந்த இந்த கொடியிலிருந்து மலர்களை பறிக்கிறோம் மலர்களை பறிக்கின்ற பொழுது வெறும் பேச்செல்லாம் பேசக்கூடாது பயனில்லாத பேச்சு பேசக்கூடாது ஆதலால் பெருமானை பற்றியே எண்ணி எண்ணியவாறு இந்த மலர்களை பறிக்கணும் என்று கருதி எல்லாருமா சேர்ந்து தோடியர்கள் எல்லாம் சேர்ந்து அவ்வாறு படிக்கும் படிப்பது போல மணிவாசர் வைத்து பேசுகிறார் எனவே மதி மணிவாசகர் இப்படி ஒரு பெண்ணாக இருந்து பாடுகிறார் பூவல்லி கொய்யாமோ என்று இது மாதிரிலாம் இந்த பெண்கள் விளையாட்டுகளை வைத்து பேசிய திருமுறை நம்முடைய இந்த திருமுறை தான் திருவாசகம் தான் பெண்கள் விளையாட்டுகளை பற்றி கூறிய திருமுறைகள் நமக்கு மற்ற பதினோரு திருமுறையும் இருக்கு ஆனால் அந்த பெண்கள் விளையாட்டிய ஒரு ஒன்பது விளையாட்டை செல்லேனும் கொட்டாமோ பூவல்லி கொய்யாமோ இந்த உந்தியார் அடுத்தது உந்தி அதாவது வாயில உந்தியே பறக்கிற மாதிரி விளையாட்டு அதெல்லாம் நம்ம இந்த காலத்துல விட்டுட்டோம் ஆங்கிலேயருடைய ஏற்கனவே நம்ம விட்டுட்டோம் ஆங்கிலேயர் வருகை ஒரு முன்னூறு ஆண்டு சுத்தமா எல்லாம் விட்டு விட்டுட்டோம் நம்ம நாகரிகம் பண்பு எல்லாம் விட்டுட்டோம் அதனால் வாலிபால் பேட்மிண்டன் தெரியுமே தவிர இந்த பூவல்லி கோயில்களோ பொற்சுண்ணம் வெடித்தலோ சிவ சிவதான் திருவாசத்துல வராது அப்படி இருக்கும் மேல் இந்த பொற்சுண்ணம் இடிப்பது என்று சொன்னால் பொதுவாக இப்ப மிஷின் வந்த பிறகு இடிப்பது பேச்சுக்கே இல்லை மாவுகள் அந்த இப்பொழுதாவது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற சமுதாயத்துக்கு இந்த மிஷின் இருந்தது இடிப்பது உலக்க வைப்பது என்று தெரியும் இன்னும் ஒரு ஒரு ஐம்பது ஆண்டு போச்சு ஏன்னா உலக்க உலக்கங்கிறாங்க உரல்ங்கிறாங்க அப்படின்னு பொருட்காட்சியில் போடுவோம் இப்பவே பொருட்காட்சி போட்டுவோம் எல்லாம் பொருட்காட்சியில வச்சு ஒரு காலத்தில் இதில் வந்து நெல்லை வைத்து உமையதை கொட்டி அந்த உமையை எடுப்பார்கள் ஐசி அந்த மாதிரி பொழுது ஆயிட்டு அதனால் இந்த மாதிரி நம்முடைய காலனுடைய அமைப்பு எங்கேயோ போகுது அதனால பூவல்லி கொய்தல் என்று சொல்லும் போது போய் பூந்தோட்டத்துல அந்த கொடியில மலர்களை பறிக்கின்ற பொழுது மனமகிழ்ச்சியாக ஒருவருக்கொருவர் பெருமானை பற்றி பாடி வேற எதையும் பாடக்கூடாது பெருமானை பற்றி பாடி கொய்கின்றதுதான் பூவல்லி என்ற அருமையான அமைப்பு இந்த அமைப்பில நாம் உள்ளே போனையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் அதை இங்க சில பேருக்கு புதிதாக இப்ப வந்திருப்பதனால சொல்லணும் திருவாசகம் முழுதும் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால் ரெண்டு செய்தி சொல்லும் அது முழுதும் அப்படியே நான் பிழிந்து அப்படியே நம்ம எடுத்து வச்சோம்னா அப்படி ஒன்று தமக்கு திருப்பெருந்துறையிலே இறைவன் குருநாதனாக தோன்றி ஆட்கொண்டானி அந்த ஆட்கொண்ட நன்றி உணர்வு நிறைய பேசப்படும் இங்க இருக்கின்ற பெருமான் அது அந்த திருவண்ணாமத்துல நிலந்தன்னேல் வந்தருளி இந்த ஒரு ஆன்மாவை உய்வதற்காக எங்கேயோ கைலாயத்தில் இருக்கிற பெருமான் திருப்பெருந்துறைக்கு அடியன் வருவதற்கு முன்ன தான் வந்திருக்கிறான் நிலந்தன்னேல் வந்தருளி என்ன செய்தான் நீள் கடல்கள் காட்டி தன் திருவடியை காட்டினான் யாருக்கு என்றால் ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு ஒன்றுக்கும் தகுதியில்லாத என் அடியவனுக்கு இந்த நிலத்தில் வந்து தன் திருவடியை அடியேனுக்கு தூக்கினான் இப்படி நன்றி உணர்வு எங்க பார்த்தாலும் இருக்கும் திருவாக்கத்தில் இன்னொன்று அப்படிப்பட்ட பெருமான் சிறிது நாள் இங்கே இரு என்று சொல்லிவிட்டு மற்ற அடிவர்கள் எல்லாம் சேர்ந்து அப்படியே கைலாயம் சென்று விட்டார் பெருமானி இப்படி என்னை ஆட்கொண்ட நீ அந்த அறிவரோடு கூட நீ கைலாயம் சென்று விட்டாயே நான் எப்ப பார்த்துடுவேன் என்ற அந்த பிரிவு வருத்தம் இந்த ரெண்டும் தான் பெருவாசம் ஒன்று நன்றி உணர்வு இன்னொன்று பிரிவாற்றாமை இந்த இரண்டின் திரைச்சிதான் திருவாசனம் எங்கே பார்க்க இடமெங்கும் சிவபுராணத்திலிருந்து கடைசியில நம்ம அச்சோப்பதியம் வரையிலும் அவ்வளவு அதனால இப்ப இங்கேயும் பாருங்க அந்த நன்றி உணர்வு என்ன உணர்வு இணையார் திருவடி திருவடி தீட்சைங்கிறது அதெல்லாம் இப்ப போயிட்டுது மடங்கள்ல அப்படியே அருகி இருக்கு மடங்கள்ல கூட ரொம்ப அருகித்தான் இருக்கு ரொம்ப காலத்துக்கு முன்ன தொண்டமண்டல ஆதீனத்துல இப்ப இருக்கிற ஆதீனத்துக்கு முன்னைய முன்னைய முன்னைய ஆதீனம் அந்த ஆதீனத்திற்கு திருவள்ளி திட்டம் அப்படி திருவள்ளி திட்டம் செய்து வைத்தவர்கள் சூரியனார் கோயில் ஆதீனம் சூரியனார் கோயில் ஆதீனம் நம்முடைய அந்த தொண்டைமண்டல ஆதீனத்திற்கு காஞ்சிபுரத்தில் அவர் பட்டம் ஏற்கின்ற பொழுது திருவள்ளுவர் செய்தார் அநேகமா ஒரு ஒரு அரை நூற்றாண்டு ஏன் ஒரு முக்கா நூற்றாண்டுல இது ஒன்று தவிர வேற எங்கேயும் இல்லை அப்படியே விட்டு போச்சு அந்த திருவள்ளுவர் செய்கின்ற பொழுது குருமூர்த்திகள் என்ன செய்யணும்னா பள்ளிக்கூட பையன் கல்லூரி பையன் நினைப்பேன் தான் காலத்துக்கு வைக்கிறாருமா அவனுக்கு அவ்வளவுதான் தெரியும் பாவம் அவனை பத்தி குறை சொல்லக்கூடாது பெரியவங்களுக்கே தெரியல அவன் என்ன பண்ணுவான் அதனால ஒண்ணும் சொல்லக்கூடாது அதனால அப்படி அந்த திருநிலை செய்கின்ற பொழுது தான் ஒரு குருமூர்த்தியாக இருந்திருக்கிறோம் அது அவங்க சூரியநாள் கோயில் ஆதீனமாக குருமூர்த்தியா இருந்தவங்க இவங்களும் ஒரு குருமூர்த்தியா வர்றாங்க அப்படி வருகின்றவர்களுக்கு ஏற்கனவே இருந்தவர்கள் ஆகிய தாங்கள் அந்த திருவடியை அப்படி அந்த தலையில் வைக்கின்ற பொழுது அவர்களும் என்ன நினைக்கணும்னு கேட்டா அப்படியே குனிந்து ரெண்டு பேருமே குள்ளம் இது சூரியனார் கோவில் ஆதீனமும் ரொம்ப குள்ளமானவர்கள் தொண்டமல்ல அந்த ஆதீனமும் ரொம்ப குள்ளமான பாவம் அதெல்லாம் இப்படி இருக்கும்போது அவர் அப்படியே இப்படி இருக்கும்போது இவர் தன்னை வந்து அந்த சூரியனார் கோயில் ஆதீனம் அந்த இரண்டு திருவடிகளையும் அதை மெதுவாக எடுத்து அவர் தலையில் அப்படி தூக்கினார் அப்படி செய்கின்ற பொழுது என்ன செய்யணும்னு கேட்டா தான் ஒரு சூரியனார் கோயில் ஆதீனம் என்றோ இந்த உலகத்தில் இருப்பது என்றோ கருதக்கூடாது தம்மை அப்படியே சிவமாக பாவித்துக் கொண்டு அப்படி அதான் மிக முக்கியம் சிவோகம் பாவனை என்று சித்தாந்தம் தம்மை சிவமாக அந்த ஏற்கின்ற பெருமகனும் என்ன இருக்குன்னு கேட்டா ஆதீனம் அவங்க திருவடி என்று நினைக்கூடாது பெருமானி அண்ணாமலையாருடைய அடிக்கப்படம் ஆகவே பெறுகின்றவரிடம் அந்த நினைவோடு பெறணும் தருகின்றவரிடம் அந்த நினைவோடு பெறணும் அதுதான் திருவடி என்று பேசும் அதிகமா நாங்களே மடங்கள்லாம் இருந்து மடத்திலேயே தான் இருந்தோம் யார் திருவடி இரண்டு திருவடிகள் என் தலைமையில் வைத்தலுமே அடியனுடைய தலையில் அப்படி வைத்தாராம் பெருமான் துணையான சுற்றங்கள் அத்துணையும் துறந்தொடிந்தேன் அதான் ஞானம் என்ன ஞானம் அந்த திருவடி தீட்சியினால என்ன ஞானம் வரும்னு கேட்டா ஞானம் என்பது இரண்டு தான் ஒண்ணு பெரிய காரியம் இல்ல ஆனா அடையறது கடினம் விளக்கலாம் விளக்கனா போதுமா அனுபவத்துக்கு வர வேணாமா அனுபவம் என்னவென்றால் ஒன்று இந்த உலகியல் தொடர்பை விடுவது இன்னொன்று அருளியல் தொடர்பை அப்படியே பின்பற்றுவது இதுதான் ஞானம் வேற ஒண்ணும் இந்த உலகியல் தொடர்பை முழுக்க விட்டு அந்த அருளியல் தொடர்பிலேயே தன் கருத்தை செலுத்துவது ஞானம் இது அவ்வளவு லேசல்ல ஆமா சொல்லிவிட்டோம் ஒருத்தவர் இல்ல அதுதான் சரியான சம்பந்தனும் பெற்றார் இங்கு சீர்காழியிலே குளத்தங்கரையிலே ஞானப்பால் கொடுத்து பெற்றார் அதுக்கே ஞானப்பால்னா சின்ன மூணு வயசு குழந்தைக்கு திருவள்ளி எல்லாம் வச்சா அது தெரியாது நீங்களுமே சின்ன பிள்ளை தலையெல்லாம் தாங்க தாங்க முடியாது அதனால அதனால வாடாராஜா இந்த ராஜு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அம்மா வந்து என்ன எண்ணறிய சிவஞானத்து இன்னமுதம் குழைத்தருளி அந்த அமிர்தத்தை குழைத்து எங்க ஆண் ராஜா ஆண் ராஜா அப்படி ஊட்டினார் ஏன்னா அது குழந்தைக்காக அப்படி ஊட்டின மாத்திரத்துல என்ன பெற்றார் பெரிய பிராணத்துல சேர்க்கிறார் அப்ப சொன்னதான் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் இந்த குழந்தை வீட்டிலேட்டு வீட்டை வரும்போது எல்லா குழந்தையும் போலத்தான் அப்பா தாய்ப்பால் குடிச்சு அப்படி எல்லாம் வளர்ந்த குழந்தை தான் இந்த ஞானம் பெற்ற பிறகு இப்பொழுது அப்பா அம்மா எல்லாம் அந்த அப்பா அம்மா இல்ல உடல் அப்பா அம்மா இல்ல உயிருக்குரிய அப்பா அம்மா அது யாரு சீர்காழில் இருக்கிற தோணிபுரத்தில் இருக்கிற அப்பா அம்மா அதனால வரும் பொழுதெல்லாம் அந்த அப்பா கையை பிடிச்சிட்டு தான் வந்தது இந்த உடல் தந்தை இந்த மாதிரி இந்த ஞானம் பெற்ற உடனே இந்த தந்தை கைப்பிடிக்க வேண்டியது இவன் அடியே சிந்திக்கும் பெருமான் திருவடியே சிந்திக்கும்படியான திருப்பெரு சிவஞானம் இந்த ஆன்மா புத்திய புத்தி பேற்றை பெறும்படியான ஒன்று இந்த அது மாதிரி அந்த சிவனுடையே சிந்தித்து அந்த முத்தி பேற்றை பெறணும்னா என்ன பண்ணுனாரு இந்த உலகியல் பாசத்தோடு பவமதனை அற மாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் இந்த உலகில் தொடர்பை விட்டு இவர் அருமையான திருவாசகத்துல என்னால பாடுகிறார் இந்த திருவெளி ஞானம் பெற்றார் பெற்றவுடனே உற்றாரை ஆண் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை ஆண் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் திருவாசகம் எதனால இந்த திருப்பெருந்துறையில திருவடி ஞானம் பெற்றதுனாலே இந்த பெருமை இந்த பெருமை இல்லைன்னா அந்த அப்பா தான் அந்த அம்மா தான் அந்த புஸ்தகம் தான் வேணும் யாரு அப்ப பவமதனை அற இந்த பிறப்பு தொடர்பாக வருகின்ற உலகில் தொடர்பு இருக்கு பாருங்க இதை நீக்குவதும் அந்த அருளியல் தொடர்பை பெறுவதும் தான் ஞானம் என்று அருமையா விளக்கி இருக்கிறான் பெரியவங்க அந்த ஞானம் தான் இந்த திருவடி நாள் ஞானத்தில் வருது அதான் இணையார் திருவடி அந்த இரண்டு திருவடிகளும் என் தலைமையில் வைத்தலுமே பெருமான் திருப்பெருந்தொழில தலையில சுட்ட உடனேயே என்னாச்சு துணையான சுற்றங் துணை என்ன இதுவரைக்கும் நான் துணையன்னு கருதிய இப்ப என்னமே எனக்கு துணையல்ல அருளியலுக்கு இந்த துணையெல்லாம் துணையா எது அப்பா அம்மா அத்தை மாமா மாமி மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அதெல்லாம் ஒன்று அப்பர் சாமி சொன்ன மாதிரி இது போயிட்டு என்ன இது கொண்டு போய் வச்சுட்டு பேர பிள்ளை இருந்தது என்ன தாத்தாடா உன்னை எல்லாம் ஊட்டி வளர்த்தவங்கடா போயிட்டாங்க அது கொஞ்சம் கண்ணை கண்ணை கச கச காட்டி தப்பா இருக்கும்னு கண்ணை வேணும்னு கசிக்கிட்டு கையில ஒன்று ஒரு சின்ன விறகு ஒண்ணு கொல்லி கொடுப்பாங்க எல்லாத்தையும் போட்டு பூசிட்டு இங்க மட்டும் கொஞ்சம் அந்த வைப்பாங்க இதுல வச்சிட்டு வச்சிடறாப்பா அப்படிவாங்க அது அப்படியே மெது அப்படி வச்சுட்டு பார்க்காம திரும்பியும் பார்க்காம போடுறான் அவ்வளவுதான் அதான் செய்யும் அது அங்கேருந்து போய் ஒரு பத்தடி போன உடனே தெரிய வந்துடும் எங்க சார் குளிக்கிறது இங்க குளிக்கிறது மத்தியானம் மீல்ஸ் என்ன சிம்பிள் இருந்தா அப்பர் சுவாமிகள் எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எத்த இந்த பெருவியில ஒரு அப்பா அம்மா போன பெரியவில ஒரு அப்பா அம்மா அதுக்கு முன்னே எத்தனையோ பெரியவில எத்தனையோ அப்பா அம்மா வந்துட்டாங்க நாம அப்பா அம்மா வந்திருப்போம் நாமும் தாத்தா வந்திருப்போம் எல்லாம் ஒழுங்கு எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம் மாடு மாடுன்னு சொல்லும் எவ்வளவு சொல்லும் சும்மாடுன்னு அதெல்லாம் கொஞ்சம் தூங்கி போடுறாங்க ஏவர் நல்லார் யாருதான் வந்து உதவ போறாங்க செத்தால் வந்து உதவுவார் எவரும் இல்லை யாராவது கூட இப்படி வளர்த்தாங்களே எங்க தாத்தா என்ன தூக்கி வளர்த்தாங்களே கீழே இறக்கி விட மாட்டாங்களே கோயிலுக்கு போனாலும் தூக்கிட்டு போவாங்க வெளியே தெருவுக்கு போனாலும் தூக்கிட்டு போவாங்க தினமும் சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க அந்த தாத்தா தான் அந்த தாத்தா தான் போறார் பயிரம் போடுவானா போவானா போவான் என்ன செய்வார்கள் சிறு விறகால் தீ மூட்டி செல்லா நிற்பது இவ்வளோண்டு விறகு எடுத்த வச்சுட்டு அது பாட்டு போயிட்டு அதனால பெருமானி இதெல்லாம் எனக்கு வராது சித்தாய வேடத்தாய் நீடு பொன்னி திருவானைக்கா உடைய செல்வா பத்தா உன் பொற்பாதம் உடைய பெற்றேன் அல்ல கண்டம் கொண்டிங்கு அடியேன் என் செய்யலாம் இப்படியெல்லாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க எனவேதான் துணையான சுற்றங்கள் அத்துணையும் துறந்தொழிந்தேன் என்று திருப்பெருந்துறையிலே பெருமான் குருமூர்த்தியாக வந்து தன் திருவடியை என் தலையில் சுற்றினாரோ அன்றே இந்த சுற்றங்கள் எல்லாம் அப்பத்தீங்களா ஞானம் திருவடி ஞானம் பெற்றது அது சிவஞானம் இந்த உலகில் தொடர்பை அற்றது இந்த பவஞானம் அல்ல இதை விட்டு அதை பிடிக்கும் அத்துணையும் துறந்தொடிந்தேன் அனையார் புனல் செல்லை அம்பலத்தை ஆடுகின்ற இப்ப தில்லைக்கு வந்துட்டார் ஏன்னா தில்லையில இருந்து பாடினது அதனால அணையார் புனல் தில்லை அருமையானது பாத்தீங்களா அந்த காலத்துல தண்ணி வந்து இப்ப தண்ணி இல்லேன்னு கஷ்டம் அப்ப அணை போடுறது கஷ்டம் நேர் தலைகீழ போயிட்டோம் பாருங்க அணையார் புனல் தில்லை தில்லையில தண்ணி அது பாட்டு மோதுமா கரையை என்ன சின்ன கரையா போட்ட இன்னும் ரெண்டு மண் வெட்டி போடுறான் இன்னும் தூக்கூடா ரெண்டு கல்ல வைப்பா நினைப்பு பிச்சுட்டு போடும் ஏன் தண்ணி அவ்வளவு இருக்கும் நான் தான் சொல்றது நாட்டுல தண்ணியை பார்க்காட்டி திருவாசத்திலேயாவது பாருங்க இங்கேயாவது பார்ப்போம் சென்னையில எண்ணூத்தி சுத்தமா இருந்து தொள்ளாயிரத்தி அதனால இங்க அந்த திருவாசல கேட்டா நம்ம சீர்தில சிதம்பரத்துல நிறைய தண்ணி அப்படி இந்த மோதுமா பார்த்தா அணை என்ன பண்ணுவோம்னு கேட்டா மேட்ரோ டேம் மாதிரி அவ்வளவு தூங்கி ஒரே பெரிய அணையா கட்டிருப்பாங்க ஏன்னா அவ்வளவு தண்ணி வந்தாலும் யாருக்கும் பாதிப்பு இல்லாம இருக்கிறது அப்படி அணையார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் புனையாளன் அது என்ன புனை புனைன்னா தெப்பம்னு அர்த்தம் தெப்பம்ங்கிறது எங்க இருக்கும் தண்ணியில தான் போட்டிருக்கணும் ஏன்னா தண்ணியில இருக்கவங்களுக்கு எது தெப்பம் இருந்தாலும் அதுல ஏறி வரலாம் இங்க என்ன தப்பம்னாரு நமக்கு பிறவிங்கிற ஒரு பெரிய கடல்ல ஆண்டவன்கிறவன் தான் தெப்பம் நம்ம கரையேற்றி அழைச்சிட்டு போறோம் அதனால அனையார் புனத்தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் இந்த கடல்ல நாம் நீந்தி மேலும் கரையேற முடியாமல் தவிக்கின்றவர்களுக்கெல்லாம் தெப்பமாக இருந்து வாலாராஜா இதுல உட்கார்ந்துக்கப்பா சமத்தா புடிச்சுக்க என்று சொல்லி அப்படியே முத்திங்கிற கரையில கொண்டு வந்து முத்திங்கிற கரையில அப்படிப்பட்ட புனையாளன் இப்பதான் பெண்களை பெற்று சொல்கிறார் என்னடி அங்கங்க பாக்குறீங்க என்ன தெரியணும் அவன் பேர் பாடி பூவல்லி கொய்யாமோ இங்கேயும் பாக்காது நல்ல கூட போய் தான் கூட எடுத்துட்டீங்கல்ல அது நேரம் மண்டபம் வந்து கீழே போடப்படாது நம்ம மேலையும் படப்படாது ஆண்டவன் மேல வைக்கிற பூ அதனால அப்படி தனியா இருந்தாட்டு இப்படி பிச்சு போடுங்க புனையாளன் பேர் பாடி பூவல்லி கொய்யாமும் சீர்பாடி அல்ல வெறும் வாயினால வேறன்னு கேட்டா வீட்டுல நேரம் இட்லி ஆயிருக்கும் சட்னி ஆயிருக்கும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சாம்பார் வைப்பாங்களோ சட்னி வைப்பாங்களோ இதெல்லாம் மறக்கணும் எங்க பூச்செடிக்கு போகும்போது புனையாளன் சீர்பாடி பெருமானியே நினைக்கிறேன் பூவல்லி கொய்யாமோ அந்த மலர்களை அப்படியே அது பறித்து என்ற அருமையான பாடல் பெண்கள் வாயிலாக வைத்து ஆனா அருமையான பாடல்கள் எல்லாம் அவர் செய்திருக்க அடுத்த பாட்டு எந்தை எந்தாய் சுற்றம் மற்றும் எல்லாம் என்னுடைய பந்தம் எரு அறுத்து இப்ப முன்ன என்ன சொன்னார் துணையான சுற்றங்கள் என்று மட்டும் சொன்ன இப்ப அதை விளக்கிறார் எப்படிப்பட்ட சுற்றங்கள் துணையாக இருக்கிறது அப்படின்னு கேட்டா எந்தை எங்க பாப்பா எம் தாய் எங்க அம்மா சுற்றம் அப்புறம் எங்க அம்மா வழியில வந்து சுற்றம் அப்பா வழியில வந்து சுற்றம் இப்ப அப்படிதான் நம்ம சொல்றோம் இதே சுற்றம்னு சொன்னா நமக்கு ரெண்டு வழி தான் ஏனுங்க அப்ப அப்பா வழியில சொந்தமா அம்மா வழியில சொந்தமா அதை நீங்க இப்ப ஏதேனும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா தாய் வழி இன்னொன்று தந்தை அதான் எந்தாய் இல்ல எம் தந்தை இந்த ரெண்டு பேர் இருக்காங்களே இந்த எந்தை எந்தாய் இந்த ரெண்டு வழியாகவும் வருகின்ற சுற்றம் மற்றும் எல்லாம் இந்த சுற்றங்களோ அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எடுத்து வீட்டுக்காரங்க அப்படி வந்தவங்க அதெல்லாம் அந்த மற்றும் எல்லாம் என்ன ஆயிற்று என்னுடைய பந்தம் மறுத்து இனி அந்த எந்த வித தொடர்பு யாருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க என்பதோ ஏத்து வீட்டுக்காரங்க என்பதோ நம்ம ஊருக்காரர் என்பதோ ஏன் நமக்கு ஊர் பெயது செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ் இந்த ஆன்மாவுக்கு சொந்த உலகம் எது சிவலோகம் அதனால இந்த உலகத்தை பற்றியே பேசணும் அதனால் இந்த உலக தொடர்பாக இருக்கிற சுற்று யாரும் வரவும் முடியாது அந்தந்த ஆன்மாவும் பக்குவம் பெற்று இந்த மாதிரி அனுபவம் பெற்று பெருமான் திருவுருள் தான் அங்க வரலாம் இல்லை வரலாம் அதனால அந்த உலகமே வேற ஞானியர்கள் இருக்கிற உலகமே வேறு நாம் இருக்கிற உலகமே வேறு ஆதலால் இந்த இவற்றை இந்த சுற்றங்களை எல்லாம் அறுத்து பந்தம் அறுத்து என்னை ஆண்டு கொண்ட பாண்டிப்பிரான் பாண்டிப்பிரான் என்று சொல்வார் ஏன்னு கேட்டா அவர் பாண்டி நாட்டவர் மட்டுமல்ல சொக்கநாதர் தான் எல்லாமாக இருக்கிறார் என்றால் சொக்கநாதர் தான் குதிரை ஓட்டியாக வந்து அதன் பிறகு அந்த குதிரைகளை எல்லாம் விற்கத்திற்கு உதவி துணி செய்து பையில கரு தண்ணி வர செய்து அதை இவர் அடைக்க போய் இவர் அடைக்காம இருக்க பெருமான் வந்து அதற்கு உதவி செய்ய இப்படி எல்லாம் செய்தவர் யார் சொக்கநாதர் அதனால் தான் இந்த பாண்டிப்பிரான் அந்த இடைமருதில் பாத்தீங்களா திடீர்னு அதான் ஞானியோட எண்ணம் பேசிக்கொண்டே இருக்கிறார் இது தில்லையில் பாடியது மணிவாசர் பாடிய தில்லையில் ஆனா இந்த அனுபவம் மணிவாசர் கிடைத்ததெல்லாம் திருப்பெருந்துரை திருப்பெருந்துரை ஆனால் அப்படி இருக்கும்போது இப்படி எல்லாம் பெருமான் செய்தவன் என்று சொல்லிக்கிட்டு அந்த இடை மருதில் திடீர்னு திருவிடை மருதூர் வந்துட்டு திருவிடை எங்க இருக்குது பக்கா சோழ நாட்டுல கும்பகோணத்திற்கும் மாயவரத்திற்கும் மயிலாடுதுறைக்கு இடையில திருவிடை மருத்துவ நீ போனீங்கன்னா அந்த வழியாதான் போகணும் வரணும் இடைமறி அதனால அப்படி எங்கேயோ அந்த மாதிரி சொல்லி கொண்டிருந்தவர் இப்படி இப்ப திடீர்னு திருவிடை மருதூர்ல இருக்கிற பெருமாள் நினைவு வந்தது அதனால் அந்த இடைமருதில் திருவிடை மருதூரிலே ஆனந்த தேன் இருந்த பொந்தை பரவினாம் பூவல்லி கொய்யாமோ ஆனந்த தேன் இருந்த பொந்து சாதாரண கல்வெறிவே இல்லாதவனையும் வளர்க்கிறேன் பொந்துன்னு அவன் எல்லாம் தெரியும் அந்த டவுன்ல இருக்கணும் தெரியுது பந்து என்ன என்ன பந்து அப்படின்னா இந்த மரத்துல அது பாட்டுக்கு வந்து ஒரு தொலை இருந்ததுன்னா அது பாட்டு பந்து அதே போல வீட்டுல இந்த எலி எலி படிச்சுட்டு அது பாட்டுக்கு உள்ள போயிருக்கும் தானே வந்திருக்கும் ஏ அந்த பொந்தை அடைப்பாம்பாங்க பொந்துன்னா அந்த மாதிரி பிராணிகள் மற்ற வெயெல்லாம் தானா படிச்சு கிரிச்சு போய் வந்திருக்கிற இடம் அந்த பொந்துல என்ன இருக்கும் மண்ணும் அந்த அந்த அந்த விலங்குகளுடைய எரு புழுக்க எல்லாம் இருக்கும் இந்த பொந்துல அந்த திருவிடை மருத்துவர் பந்துல பந்துங்கிறது யாரு பெருமான் அந்த அந்த இடைமருவில் ஆனந்த தேன் சொரியும் பொந்து பொந்துன்னு நீங்க பல பேர் இங்க திருவிடை மருத்துவர் பார்த்திருக்கலாம் திருவிடை மருத்துவர் பொழுது நேரடி திருவிடை மருத்துவர் கிடைக்கிறோம் திருவிடை மருத்துவர் பெரிய மகாலிங்கம்னு பேர் பெருமானுக்கு பெரிய சிவலிங்கம் ரொம்ப அருமையா இருக்கும் அருமையான காட்சி நல்ல எல்லோரும் சென்று நம்முடைய ஞான சம்பந்தர் நாவரச சுந்தரர் எல்லோரும் சென்றுக்கிறாங்க அப்படிப்பட்ட அருமையான திருடைய மருத்துவர் இருக்குது தைப்பூசம்ங்கிறது ரொம்ப சிறப்பாக தான் இடைமறுதல் தான் நீங்க அந்த பக்கத்தில் மயிலாடுதுறை தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க வாய்க்கான் அப்படிப்பட்ட ஆனந்த பொந்தை பரவினாம் அப்போ நீங்க உங்க நம்ம வீட்டுல எல்லாம் இருக்கிற பொந்தில் என்ன இருக்குன்னு கேட்டா புழுக்கையும் மற்ற இதுவும் தூய்மை இல்லாம குப்பை இருக்கும் ஆனால் திருடை மருதூராக இருக்கிற மகாலிங்க பெருமான்கிற அந்த பொந்தை இல்லைன்னா ஆனந்த தேன் சொரியும் இந்த ஆன்மா கரையேறுவதற்கான இந்த சிவானந்தம் என்று சொல்லுகிறோமே அந்த சிவானந்தத்தேனை அப்படியே கொட்டிக்கிட்டு அப்படிப்பட்ட ஆனந்த தேன் சொரியும் பொந்தை பரவினாம் பொய்கடா பூ என்னாச்சு அரை கூட வந்திருக்கணுமே அங்க இங்க பார்க்க கூடாது பூ அல்லி கொய்யாமோ அந்த பூக்களை கொய்யுங்கள் என்று சொல்லி இப்படி அருமையாக பாடுகிறார் திருடைய மனது ஒரு அழைச்சிட்டு போனார் நாயில் கரைப்பட்ட நம்மையும் ஓர் பொருள்படுத்து தாயில் பெரிதும் ஆவுடைய தம்பெருமான் பாருங்க ஒவ்வொரு அடியிலையும் முன்னிரண்டு அடியில அந்த பெருமானை பற்றி இந்த நன்றி உணர்வு நன்றி உணர்வு அதனால நாயில் கடைப்பட்ட இந்த நாயில் கடைப்பட்டங்கிறது இவர் தான் நிறைய சொல்வார் சுந்தரமூர் சுவாமிகள் ஒரே ஒரு தன்னை நாயின்னு சொல்றாரு ஞான தான் நாயின்னு சொல்லல அப்பர் கூட சொல்லல சொன்னார் இவங்கதான் அதுல ரொம்ப அதிகமா சொன்னது இவர் தான் அதில் கூட நாயில் நாயில் கடைப்பட்ட அதுலயே ரொம்ப கடைசியா இருக்கிறது நன்றி இல்லாம இன்றி இல்லாம சரி இஞ்சரங்கமா இருந்துகிட்டு போட்டா பிஸ்கட் போட்டா மட்டும் வாய் வாழ் குலைக்கும் யாராவது வீட்டுக்கு வந்தானே குலைக்காது ஆனா அந்த நாய்க்கு என்ன செய்யணும் யார் தன்னுடைய வீட்டுக்காரங்க பிஸ்கட் போடுறாங்க சாப்பாடு போடும்போது யாராவது கெட்ட வந்தாலும் உருன்னு சொல்லிச்சாலும் தேவலாம் செய்யாது இப்படி நாயில் கடைப்பட்ட அவன் முதலாளி போடுற சாப்பாட்டை சாப்பிடறதுக்கு முன்ன முன்ன நாய் வடுமே தவிர ஆனா கடமையை செய்யாது அப்படி அப்படி நாயில் கடைப்பட்ட நாயேனை ஆனா இப்படி சொல்லுகிறாரே தவிர மாண்புமிகு அமைச்சர்னு <laughs> இவர் மாண்புமிகு அமைச்சர் பெரியபுராணம் பாடிய சேக்கிடார் மாண்புமிகு அமைச்சர் பாண்டி நாட்டில் இருந்த நம்முடைய மங்கையரசியாருக்கு அமைச்சராக இருந்த குலச்சிறையார் அமைச்சர் நமக்கு மாண்புமிகு எக்கச்சக்கமா இருக்கு அதெல்லாம் உண்மையான மாண்புமிகு மாண்புமிகுன்னு அப்படிப்பட்ட அமைச்சர் அதெல்லாம் ஒண்ணு சாதாரண மயங்க மாதிரி புலவர்கள் எல்லாம் இல்ல மாண்புமிகு அமைச்சர் பாண்டதில் இல்லை அதனால ரொம்ப அருமையாக என்ன சொல்லுகிறார் நாயில் கடைப்பட்ட நம்மையும் ஒரு பொருள் படுத்து இந்த கேவலம் அரியணையும் ஒரு பொருளாக கருதி தாயில் பெரிதும் தாய் ஆவுடைய தம்பெருமான் இது எல்லாருக்கும் தெரியும் பெண்களுக்கு இருக்கிற அந்த சிறப்பு இருக்குதே இந்த கருணைங்கிறது அது தாய் தான் இல்ல தந்தை என்ன இருந்தாலும் இங்க கூட எல்லாம் இப்ப பரவாயில்ல இப்ப எல்லாமே எல்லாம் சேர்ந்து எவனும் வளர்க்குறாங்க பெத்துட்டு நம்ம வளர்க்கறது இல்ல ஏன் நமக்கு ரொம்ப பிஸி அதனால கேட்டேன் வேலை காயப்பட்டவங்க அது என்ன என்ன தேய்ச்சி குளிக்கப்படுத்ததோ பண்ணலையோ என்னமோ போனது போனது பிள்ளைங்க இல்லவா ரெண்டு சாத்தியம் கொடுத்து ஊட்டியான்னு கேட்டுருக்கோம் அப்ப அப்படி இல்லை நாங்களே வளர்த்த குழந்தைகள் அதனால அது என்னன்னா புதன்கிழமை சனிக்கிழமைன்னா எண்ணெய் கொடுப்பாங்க விளக்கெண்ணெய் எல்லாம் விளக்கெண்ணையே கொடுக்கறது இல்லை நாயில் களைப்பட்ட நம்மையும் ஓர் பொருள்படுத்து தாயில் பெரிதும் அதுக்காக சொன்னேன் அப்படி தாய்மார் என்ன பண்ணுவாங்க கேட்டா அந்த மாதிரி விளக்கெண்ணெய் கொடுத்த இன்னைக்கு மறுநாள் இது தலை தேய்ச்சிக்கிட்ட இன்னைக்கு மறுநாள் விளக்கெண்ணெய் கொடுத்துருவாங்க ஏன்னா அந்த மலக்கழிவு நீங்கினாலே சின்ன பிள்ளையில நோய் வராது பின்னால தாயில் சிறன் பெரிதும் தயா உடைய தம்பெருமான் தாயன்பை விட மிகச்சிறந்த தயா கருணை உடைய பெருமான் மாய பிறப்பறுத்து ஆண்டான் இந்த பிறப்பு இருக்குதே இது மாய பிறப்பு அப்படின்னு என்ன மாய பிறப்புன்றது இருக்கு பசுக்குன்னு போடும் அதனால ஏ சார் நேத்து போயிட்டு இருந்தா என்னது ஆமா சார் இப்படி மாய பிறப்பறுத்து ஆண்டான் என் வல்வினையின் வாயில் பொடியட்டி பூவல்லி கொய்யாமோ இந்த மாதிரி அநேகமா மற்ற திருமுறையில் இல்லை இங்கேதான் இருக்கு வினை நீக்கும் இறைவன் அருள் நமக்கு வினை நீங்குங்கிறத எல்லாரும் சொன்ன திருவள்ளுவர் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் பொருள் புரிந்தார் மாட்டு இருவினை உண்டவருக்கு அந்த இருவினையை ஆண்டவனால் தான் நீங்கும் என்ற கருத்தெல்லாம் அவருக்கு உண்டுன்னு நல்ல படுத்த சைவ சித்தாந்தி சகாரா பாலகனமா வச்சு இப்படி வச்சு துர்வாசர் மாதிரி இவர் திருவள்ளுவரே அல்ல மாய வாயில் வல்வினையின் வாயில் பொடியட்டி நமக்கு ரெண்டு விதமான வினை ஒரு நல்வினை இன்னொன்று தீவினை நல்வினை நன்மையை செய்து கொண்டே வரும் தீவினை தீமையை செய்யும் இதுல தீமை செய்து வரும்படியான வல்வினை இருக்கு பாருங்க அந்த வினையில இது வரைக்கும் தெரியுமா என்ன மீண்டும் மீண்டும் தீமையில அனுபவிக்கவே வச்சது இப்ப எங்க பெருமான் என்னை ஆட்கொண்டதுனால இப்ப அந்த தீவினிங்கிறது இந்த பக்கமே திரும்பாது அதனால என்ன பண்ணார் இவரு தீவினை நீங்கும்னு சொன்னா போதாம் எல்லாரும் இவர் என்ன அந்த தீவினிங்கிற வாய் இருக்குல்ல அந்த வாயில எங்க இந்த மணல் கொஞ்சம் இருந்தா எடுத்துட்டு வரா அப்படின்னாரு அதுல போட்டு இந்த தின்னு என்ன ஒண்ணு அசைக்க முடியாது தெரியல என்று அந்த வல்வினையினுடைய வாயில பொடி எட்டி நல்ல செங்கல் பொடியோ அல்லது கல்லு பொடியோ எடுத்து வாயில கொட்டுறான் நம்ம ஏல தின்னுட்டு இருந்தது இது வரைக்கும் வினை நீங்கும் என்று சொன்னவர்கள் அத்தனை பேரும் உண்டு இந்த வினையின் வாயிலே இந்த மாதிரி மண்ணை இட்டு அழு கொடு என்று சொன்னது திருவாசகம் அப்ப என்ன கேட்டா அந்த தீவினைங்கிற வாய் நம்ம கிட்ட அப்படி வந்து ஆன்னு பாக்காது ஏன் அதான் வச்சு அமைக்க முடிச்சு இறன் செத்தே போட்டு நம்மை சாக வைத்த தீவினை தான் செத்தது அந்த வாயில் பொடியட்டி பூவல்லி கொய்யாமோ ஏமா இந்த பூவெல்லாம் பறிக்கிடுமா அந்த இதெல்லாம் அதுக்கு எதுக்கு பறிக்கன்னா இந்த கொய்தல் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த படிக்கும் போது நீ என்ன ஒரு ஒரு இதழ் போயிடும் இதழ் போனத பெருமானுக்கு அர்ச்சனை பண்ண முடியாது ஆமா அந்த முழுப்புவா இருக்கணும் அந்த பதம் குன்றான்னு இருக்கணும் அதனால கொய்யும் போது இந்த அடி தண்டை எடுத்து அப்படி கொய்யணுமே தவிர மேல இருக்கலாம் அப்படி நல்லா விரிந்த மலர் வைக்கணும் அந்த விரிந்த மலர்ல ஏதேனும் கொஞ்சம் சிறுவி ஏற்பட்டதுன்னா அந்த மலர் கூடாதுன்னு அப்படிலாம் அதனாலதான் பூவல்லி கொய்யா மூ அருமையா எப்படி படிக்கணுமோ அப்படி படிக்கணும் என்ன நினைத்துக் கொண்டு படிக்கணுமோ அதை நினைத்துக் கொண்டு என்ன நினைத்துக் கொண்டு பெருமானுடைய திருவுருளையே நினைத்துக் கொண்டு படிக்கணும் அப்படிப்பட்ட பூவல்லி கொய்யாமூ பண்பட்ட தில்லை பதிக்கரசை பரவாதி என்பட்ட தக்கன் அருக்கன் எச்சன் இந்து அனல் பின்பட்ட பூத படை வீர பத்திர பத்திரரால் உண்பட்டவா வாபாடி பூவல்லி கொய்யாமோ பண்பட்ட தில்லை ரொம்ப அருமை தில்லை மாநகர் எப்படிப்பட்டது கேட்டா நேற்று தில்லையில தான் அதனால ஒவ்வொரு மாதத்திலையும் முதல் செவ்வாய் என்று தில்லை தான் தில்லையில தான் அருமையா இந்த திருவாசகம் ஒரு மணி நேரம் திருவாசகம் ஒரு மணி நேரம் திருக்குறள் பண்பட்ட தில்லை அதனால பிள்ளை எப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல பண்பாக இருக்கும்